ஆலமீன் தன்னுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் மனித இனத்தை மனித குலத்தை ஒரு அற்புதமான அழகான படைப்பாக அல்லாஹ் படைத்து அவனால் படைக்கப்பட்ட கோடானு கோடிக்கணக்கான படைப்புகளில் மிக அழகான படைப்பு என்று அல்லாவால் வர்ணிக்கப்படும் அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரிலே அல்லா ரபுல் ஆலமீன் இந்த மனித குலத்தை படைத்தான் லக்கத ஹலக்கனல் இன்சானஃபியா ஹசனி தக்வீம் நாம் மனிதனை மிக மிக அழகான ரூபத்திலே அழகான ஸ்ட்ரக்சரிலே அழகான அமைப்பிலே நாம் படைத்திருக்கின்றோம் என்று ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே இந்த மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சிலாகிக்கும் அளவு அளவுக்கு மிக அழகாக மிக சிறப்பாக இந்த மனிதனை படைத்திருக்கின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அப்படி படைக்கும் பொழுது அந்த படைப்பின் முறையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் சிலரை பார்க்கலாம் மிக மிக பார்ப்பதற்கு அழகாக வசீகரமாக சிலர் பார்ப்பதற்கே மனித சிந்தனைக்கு மனித பார்வைக்கு அருவறுப்பானவர்களாக அருவறுப்பான தோற்றமுடையவர்களாக சிலர் பார்ப்பதற்கு நெட்டையாக உயரமாக கம்பீரமாக ஜெய்ஜாண்டிக்காக சிலரை சிலர் பார்ப்பதற்கே நோஞ்சானை போன்று பலகீனமானவரை போன்று எந்த நோயும் இல்லாவிட்டாலும் பார்ப்பதற்கே நோயாளியை போன்று தென்படும் அளவுக்கு சிலரை குள்ளமாக சிலரை உயர்வா உயரமாக சிலரை கருப்பாக சிலர் வெளுப்பாக என்று அல்லா ரபுல் பல்வேறு அமைப்புகளிலே பல்வேறு ஸ்ட்ரக்சர்களிலே மனிதனை படைத்திருந்தாலும் பொதுவாக மனித குலம் படைக்கப்பட்டது என்பது இது ஒரு அழகான படைப்பு என்று அப்துல் ஆலமின் தன் திருமறையில் சொல்கின்றான் அப்படி அழகான படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித குலத்தை ஏன் ரப்புல் ஆலமின் வித்தியாச வித்தியாசமாக படைத்திருக்கின்றான் சில பேருக்கு கண்கள் சிறிதியாக சில பேர்களுக்கு கண்கள் பெரிதாக சிலருக்கு மூக்கு சப்பையாக சிலருக்கு மூக்கு எடுப்பாக இப்படி பல்வேறு கோணத்திலே பல்வேறு வகையிலே அல்லாஹ் ஆலமின் படைத்திருப்பது எதனால் இதனுடைய தாத்பரியம் என்ன ஏன் அல்லாஹ் இப்படி வித்தியாசமாக படைத்தான் என்று பார்க்கும் பொழுது அதற்கு ரபுல் ஆலமின் அதற்கும் தன்னுடைய திருமறையிலே பதில் சொல்கின்றான் ரப்புக யஹ்லுக் மா யஷா யஹ்தார் உம்முடைய ரப்பு அவன்தான் அவன் விரும்பிய விதத்திலே மனிதர்களை படைக்கின்றான் விரும்பிய விஷயங்களுக்கு விரும்பிய மனிதர்களை தேர்ந்தெடுக்கின்றான் யார் யாரை எந்தெந்த காரியத்திற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவன்தான் தேர்ந்தெடுக்கின்றான் யார் யாரை எப்படி படைக்க வேண்டும் என்று அவனுடைய விருப்பத்திற்குற்றவாறு அவனை படைக்கின்றான் இது முழுக்க முழுக்க அவனுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது என்பதனால் யாரும் அவனை எந்த கொஸ்டின் பண்ண முடியாது அவன் யாருக்கும் அக்கௌண்டபிளும் கிடையாது அல்லா ரபுல் ஆலமீன் யாருக்கும் அவன் பதில் சொல் நிலையிலும் ரபுல் ஆலமீன் இல்லை இது முழுக்க முழுக்க அவனுடைய குதிரத்திலே அவனுடைய வல்லமையிலே அவனுடைய சக்தியிலே அவனுடைய இஷ்டத்திலே கட்டுப்பட்டது அதைத்தான் ரபுல் ஆலமி சொல்கின்றான் யஹ்லுக் ரப்புக்கு யஹ்லுக் மா யஷா அவன் உம்முடைய ரப்பு அவன்தான் விரும்பியவர்களை விரும்பிய விதத்தில் படைக்கின்றான் அக்தார் அவன் விரும்பியவர்களை விரும்பிய காரியத்திற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் அல்லாஹ் இவருக்கு மட்டும் இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறான் எனக்கே எனக்கு தரவில்லை இவரை மட்டும் இந்த நிலையில் படைத்தான் என்னையும் இப்படி படைக்கவில்லை என்று அல்லாவை கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு அருகதையும் கிடையாது மனிதன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அல்லா ரபுல் அளவின் அக்கௌண்டபிளும் கிடையாது அல்லாஹ் விசாரணைக்குரியவனும் கிடையாது விசாரிக்கக்கூடிய தகுதி இந்த மனிதனுக்கும் கிடையாது என்று மனித குலத்திற்கு அல்லாவுடைய படைப்பை பற்றி மனித குலத்தினுடைய படைப்பில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி வித்தியாசத்தை பற்றி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு ரபுல்லாலின் ஒரே வார்த்தையில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் இது முழுக்க முழுக்க அவனுடைய இஷ்டத்தோடு சம்பந்தப்பட்டது மாக்கான லகுமுல் ஹியரா இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய அவர்களுக்கு எந்த சந்தேகம் எந்த அருகதையும் அதிகாரமும் கிடையாது அவர்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது அவர் நினைத்தால் இப்படி படைக்க முடியும் அவர் நினைத்தால் இப்படி உருவாக்க முடியும் உருவாக்குவதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது மாக்கான லகுமுல் ஹியரா அவர்களுக்கு எந்த அனுமதியோ எந்த ஆப்ஷனலோ எந்த வசதியோ அல்லது எந்த விதமான அருகதையோ அவர்களுக்கு கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக தன்னுடைய திருமணங்களை சொல்லிவிட்டான் அன்புக்குரியவர்களே அதே நேரத்தில் எம்பெருமானார் சல்லாஹூ அலைவசல்லம் அவர் சொன்னார்கள் எத்தனையோ மனிதர்களை ரப்புல் ஆலமின் உடல் ஊனமுற்றவர்களாக படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது உடல்களை குறைபாடுள்ளவர்களாக இருக்கும் ஒரு காலத்திலே ஊனமுற்றவர்கள் உடல் ஊனமுற்றவர் என்று சொல்ல போய் இப்பொழுது அரசாங்கமே மாற்றியிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் உடல் ஊனமுற்றவர் என்று சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல வேண்டும் என்று அவர்களை ஒரு என்கரேஜ் பண்ணுவதற்காக அவர்கள் மனது வேதனைப்படக்கூடாது என்பதற்காக ஒரு புழக்கம் ஒரு வார்த்தை புழக்கம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது ஆக எந்த வார்த்தைகளால் சொன்னாலும் சரி ரப்புல் ஆலமீன் எத்தனையோ படைப்புகளை மனித குலத்தை பொதுவாக அழகாக படைத்துவிட்டு அந்த மனித குலத்தில் உள்ள உறுப்பினர்களை பல விதத்திலும் பல்வேறு பட்டவர்களை ரப்புல் ஆலமீன் ஊனமுற்றவர்களாக படைத்திருக்கின்றான் சில பேர்களை கண் பார்வையற்றவர்களாக சில பேர் காது கேட்கும் சக்தியற்றவர்களாக சில பேர் நடக்க முடியாதவர்களாக சில பேர் சுவாசிக்க முடியாதவர்களாக சில பேர் பேச முடியாதவர்களாக இப்படி பல்வேறு முறையிலே பல்வேறு விதத்திலே வித்தியாச வித்தியாசமாக ரபுல் ஆலமீன் படைத்திருப்பதன் நோக்கம் என்ன என்பதையும் தன்னுடைய திருமறையில் ரபுல் ஆலமின் சொல்கின்றான் உடல் சலாமத்தாக இருக்கக்கூடியவர்கள் உடல் நல்ல நிலை ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் எவ்விதமான குறைபாடுகளோ ஊனமோ இல்லாதவர்கள் இப்படி ஊனமுற்றவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம்பெருமான சல்லல்லாஸ் அவங்க சொல்லித் தருகின்றார்கள் இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு உறுப்பினர் ஒரு குடும்பத்திலே ஏதாவது ஒரு உறுப்பினர் ஏதாவது ஒரு வகையில் உடல் ஊனமுற்றவர் பாதிக்கப்பட்டவர் இல்லாமல் இருக்க மாட்டார் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் எடுத்து பார்ப்போம் நம்முடைய குடும்பத்திலே ஏதோ தூர சொந்தத்திலோ அல்லது பக்கத்து சொந்தத்திலோ அல்லது ரத்த உறவிலோ ஏதோ ஒரு நபர் ஏதாவது ஒரு வகையிலே உடல் ஊனமுற்றவராக இருப்பார் அந்த உடல் ஊனமுற்றவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உடல் ஊனமுற்றவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு என்கரேஜை உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் சொல்லித்தர மறக்கவில்லை சகோதரர்களே எல்லா விதத்திலும் வழிகாட்டி அல்லாவுடைய ரபுல் ஆலமின் தீனல் இஸ்லாம் இந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தர மறக்கவில்லை அல்லது அல்லா ரபுல்லான் சொல்லாமல் விட்டுவிடவில்லை அல்லாவோட தூர் சொல்லாமல் விளக்காமல் விட்டுவிடவில்லை பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் உடல் உறுப்பு ரீதியாக மனிதனுக்கு கொடுத்த ஞாபகத்துகளிலேயே அந்த உறுப்பு ரீதியாக மிகப்பெரிய ஞாபகத்தை என்று சொல்வதாக இருந்தால் மனிதனுடைய கண்களை சொல்லலாம் கண் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கண் பார்வை உள்ள மனிதன் அந்த கண் பார்வையினுடைய நியாமத்தை அதனுடைய அந்த நியாமத்தினுடைய மகத்துவத்தை எப்பொழுது புரிவான் எப்பொழுது விளங்குவான் என்றால் கண் பார்வை இல்லாத ஒருத்தரை பார்க்கும் பொழுது அல்லது இவனுக்கு பார்வை இல்லாமல் ஆகும் பொழுதுதான் அந்த நியாமத்து புரிய ஒரு மனிதனுக்கு நல்ல சலாமத்தாக உடல் உறுப்பு எந்த விதமான அங்கஹீனம் இல்லாதவர்களாக நல்ல முறையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த பார்வையின் மகத்துவம் தெரியாது ரப்புல் ஆலம் சொல்கின்றான் என்னுடைய அல் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசம் சொல்கிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலம் சொல்வதாக பெருமானா சல்லல்லா சொல்கிறார்கள் சயில் புகாரில் வரக்கூடிய அதீஸ் அல்லா ரபுல் ஆலம் சொல்வதாக என்னுடைய அடியானிடத்திலிருந்து அவனுடைய பிரியத்திற்குரிய இரண்டு கண்களை நான் பறித்து விட்டால் அல்லாஹ் சொல்கின்றான் என்னுடைய அடியானிடத்திலிருந்து அவனுடைய பிரியத்திற்குரிய இரண்டு கண்களை நான் பறித்து விட்டால் அவன் அதனால் பொறுமை கொள்வானேனால் அந்த சிரமத்தை சகித்துக் கொள்வானேனால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை பரிசளிக்கின்றேன் ரப்புல் ஆலமீன் வாக்களிப்பதாக பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆ ஒரு உடல் ஊனமுற்றவர் தனக்கு ஊனமுற்று விட்டதே நம்முடைய உடல் இப்படி அங்கீகீனமாகிவிட்டது நமக்கு உடலில் இப்படி ஒரு குறைபாடு ஏற்பட்டு விட்டது என்று அவருக்குள் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடக்கூடாது அவருக்குள் ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது அவருக்கு ஒரு தாழ்வு எண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எம்பெருமான சல்லல்லாஹு அலையம் உற்சாகப்படுத்துகிறார்கள் ஒரு மனிதருக்கு அல்லா அபுல் ஆலமின் ஒரு கண் பார்வை எடுத்து விட்டால் அதற்கு பகரமாக அவருடைய பாவங்களை குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை நசிபாக்குகின்றான் நபிசல்லா சொன்னார்கள் ஏன் அவருக்கு ஒரு மனநிலையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதே போன்று பெருமானா சொல்லல்லாஹு அலைவசலம் காலத்திலே ஒரு சஹாபி பெண்மணி கேட்டார்கள் அந்த சஹாபி பெண்மணி பாதிக்கப்பட்டது மிக மிக எதிரிக்கும் வரக்கூடாத நோய் என்று சொன்னால் கை கால் வலிப்பு நோய் என்று கேள்விப்பட்டிருப்போம் நன்றாக நடந்து போய் கொண்டிருப்பார்கள் சாலையிலே திடீரென்று மயக்கமடைந்து கீழே விழுவார்கள் கையும் கால்களும் அவர்களுக்கு ஒரு மா வெட்டி கொண்டு செல்லும் வாயிலிருந்து நுரை தள்ளும் அந்த இடத்திலே அப்படியே சிறுநீர் கழிவார்கள் அந்த மயக்க நிலையிலேயே கை காலெல்லாம் இழுத்து கொண்டிருக்கும் நாம் பல பேரை பார்த்திருக்கலாம் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் எதிரிகளுக்கு கூட வரக்கூடாத நோய் அது மிக மிக மோசமான நோய் கை கை கால் வலிப்பு நோய் அப்படி கை கால் வலிப்பு நோய் உள்ள ஒரு பெண் எம்பெருமான சல்லல்லாஹு அலைவ செல்லம் இடத்துல முறையிடுகிறார்கள் யாரை சொல்லலாம் எனக்கு இந்த கை கால் வலிப்பு நோயினால் கடுமையான நான் அவஸ்தை அவஸ்தைப்படுகின்றேன் நான் கஷ்டப்படுகின்றேன் பல நேரங்களிலே ஒரு சபையில் எனக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் போய்விடுகின்றது அப்படியே ஆடையில் சிறு கழித்து விடுகின்றேன் கை காலெல்லாம் இழுத்து கொண்டு செல்கிறது என்னுடைய ஆடையெல்லாம் விலகி விடுகிறது யாரை சொல்லலாம் இந்த நோய் குணமாவதற்காக துவாச்சியுங்கள் என்று பெருமானா சல்லல்லா அலுவலம் இடத்துல அந்த சஹாபி பெண்மணி வந்து கேட்டார்கள் அன்புக்குரியவர்களே நம்மிடத்தில் யாராவது நாம் ஹஜ்ஜுக்கு போகும்போதோ அல்ல மற்ற நேரங்களில் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுதோ அல்ல மற்ற மற்ற ஏதாவது இபாசிக்கும் நேரத்தில் நம்மிடத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு முறையீட்டை ஒரு வய வைத்து என்னுடைய குழந்தைக்கோ என்னுடைய மகளுக்கோ இது போன்ற ஒரு கைக்கால் வலிப்பு நோய் இருக்கிறது கொஞ்சம் துவா செய்யுங்க அதை நம்ம என்ன சொல்லுவோம் அல்லா லேசாகும் கண்டிப்பாக துவா செய்கிறேங்க என்று சொல்லுவோம் அவருக்காக மனப்பூர்வமாக துவாவும் செய்வோம் ஆனால் எம்பெருமானா சல்லல்லாஸ் என்ன தெரியுமா சொன்னார்கள் அந்த சஹாபி பெண்மணியுடைய கோரிக்கையை கேட்டு ரசூல்லாய் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் துவா செய்திருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த பெண்ணுக்கு நோய் குணமாக இருக்கும் ஏன்னா நம்முடைய துவாக்கள் கபலாகாமல் போகலாம் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லமுடைய துவாக்கள் ஒருபோதும் கபலாகாமல் இருந்ததில்லை அப்படிப்பட்ட பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் துவா செய்திருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு கை கால் வலிப்பு நோய் குணமாகி நல்ல சுவாதீனம் அடைந்திருப்பார் ஆனால் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அந்த பெண்ணுக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த நோயினால் ஏற்படக்கூடிய சிரமத்தை சிரமத்தை நீ சகித்து கொண்டால் அதற்கு பகரமாக அல்லா ரபுல் ஆலமீன் உனக்கு ஜன்னத்தில் சிறுதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படி ஒன்றால் முடியவில்லை என்றால் சொல் நான் துவா செய்கிறேன் அல்லாஹ் அவனுக்கு ஷிஃபாவும் கொடுப்பான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் பொத்தாம் பொதுவாக மொட்டையா சொல்லிவிடவில்லை ஆ பொறுமையாயிரி அல்லா சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லிவிடவில்லை நீ முடியவில்லை என்றால் சொல் நான் துவாவும் செய்கிறேன் அல்லாஹ் உனக்கு ஷிஃபா கொடுப்பான் இந்த நோயிலிருந்து இல்லை என்றால் இல்லை நான் சகிச்சுக்கிறேன்னு சொல்றியா சகிச்சுக்க அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் எது வேண்டுமோ உன்னுடைய ஆப்ஷனல் உன்னுடைய விருப்பம் என்று பெருமான சயில் புகாரில் பதிவு செய்யப்பட நீண்ட ஹதீஸ் இது பெருமானா சல்லல்லா அலசம் அந்த பெண்மணிக்கு விருப்பம் கொடுத்தார்கள் ஆப்ஷன் கொடுத்தார்கள் நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் யாரும் சார் சொர்க்கெல்லாம் நாளைக்கு வருது அப்போ பார்த்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி தாங்க முடியலனால என்னோட இந்த பிரச்சனையை தீர்க்கணும் எனக்கு முதல்ல துவா செய்யுங்க இதான் மனித இயல்பு மனித இயல்பு அப்படித்தான் கேட்போம் ஆனால் அவர்கள் ரசூலுல்லாய் சல்லா இடத்துல சஹாபி அல்லவா அல்லாஹ் ரசூல் இடத்துல தர்பியத் பெற்றவர்கள் அல்லவா பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் என்ன வாக்குறுதியை சொன்னார்களோ அந்த வாக்கை தலைக்கு மேல் சத்தியமாக நம்பக்கூடியவர்கள் அல்லவா அந்த பெண்மணி சொன்னார்கள் யார சொல்லல்லா இந்த நோயை தாங்கிக் கொள்வதனால் சகித்துக் கொள்வதனால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அலமதுல்லா நான் தாங்கிக் கொள்கிறேன் நீங்கள் எனக்கு அடுத்து செய்ய வேண்டாம் நான் அந்த நோயை தாங்கிக் கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நான் அந்த கை கால் நோய் வரும்பொழுது வலிப்பு நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடை விலகி விடுறது யாரை சொல்லலாம் அதைத்தான் என்னால் ஜீரணிக்க முடியல என்னுடைய ஆடை மட்டும் விலகாமல் இருப்பது வாசிங்க இது கதை அல்ல சகோதரர்களே கற்பனை அல்ல இது காவியத்திலிருந்து புராணத்தில் சொல்லக்கூடிய கதை அல்ல சத்திய வாக்குமூலம் சத்தியமாக நடந்தது யதார்த்தமாக நடந்தது இப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை தான் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் எம்பெருமானார் கண்மணி நாயம் ரசோலை கரீம் சல்லா அலிசம் அவர்கள் வழிநடத்தி விட்டு விட்டு சென்றார்கள் அந்த பெண்மணி சொன்னார்கள் யார சொல்லலா இந்த கை கால் வலிப்பினால் வரக்கூடிய வேதனை தாங்கிக் கொள்வதனால் எனக்கு சொர்க்கம் என்றால் சொர்க்கத்திற்காக இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிறேன் ஆனால் என்னுடைய ஆடை மட்டும் விலகாமல் இருக்கும் துவா செய்யுங்க பெருமானா சல்லா துவா செய்தார்கள் பிறகு பெருமானா சல்லல்லாசி வஃத்தான பிறகும் அந்த பெண்மணி உயிரோடு இருந்தார் பிற்காலத்தில் வந்த ஒரு சஹாபி அதற்கு அமர்புல் ஆசிரதி அல்லாஹத்தை நினைக்கின்றேன் அந்த சஹாபி தன்னுடைய மாணவர் ஒரு முறை கூப்பிட்டு நீ சொர்க்கத்தின் பெண்ணை உயர உலகத்தில் உயிரோடு பார்க்க ஆசைப்பட்டால் இந்த பெண்ணை பார் சொர்க்கத்து பெண்ணை உயிரோடு உலகத்தில் பார்க்க ஆசைப்பட்டால் இந்த பெண்ணை பார் என்று சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை அம்ருபுல் ஆசிரதி அல்லாஹத்தின் அறிவிக்கின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் இடத்துல இந்த மாதிரி இந்த பெண் கேட்டார் பெருமானா சல்லாசி இப்படி பதிலளித்தார்கள் அதற்கு இந்த அம்மா இப்படி பதிலளித்தார் ரசூலா இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க என்று இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இன்று வரை கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லமுடைய துவாவினால் இந்த பெண்ணுக்கு காய் கை கால் வலிப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஆடை விலகுவதே கிடையாது ஏனென்றால் இந்த பெண்ணை ரசூல்லாய் சல்லல்லாஜன் சொர்க்கத்து பெண் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த பெண்ணை சொர்க்கத்து பெண்ணை உயிரோடு பார்க்க ஆசைப்பட்டால் இந்த பெண்ணை பார் என்று தன்னுடைய மாணவரிடத்தில் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதனுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் உடல் ஊனத்தை கொடுக்கிறான் என்றால் உடலுக்கு உடலிலே ஒரு அங்கஹீனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அந்த மனிதனை பொறுத்தவரையிலே அது அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பாக ஒரு நியமத்தாக தன்னுடைய சொர்க்கத்திற்கு ஒரு காரணியாக அவன் கருத வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லா அலித்தின் சம்பவங்கள் மூலம் உணரலாம் என்ற ரசூலுல்லாய் சல்லல்லா சொன்னார்கள் அஜபல்லில் மூமின் இந்த மூமினுடைய விஷயத்தை பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மூமினுடைய விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மூமின் இவன் ஒரு நல்லது செஞ்சாலும் அல்லா அவன் நன்மை கொடுத்துட்றான் ஆனால் இவன் உடலிலே ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு சின்ன உடலில் ஒரு நோய் முள்குத்தி அல்லது ஒரு வலிப்பு ஏற்பட்டு அல்லது வேதனை ஏற்பட்டு உடலில் காயம் ஏற்பட்டு இந்த காயத்தை இவன் அல்லாவுக்காக சபூர் செய்து கொள்வானேனால் அவன் நல்ல காரியம் செஞ்சால் இபாத செஞ்சால் நன்மை தரது வேறு விஷயம் இந்த காயத்தை சகித்து கொள்வானேனால் இபாத செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் இவனுக்கு கொடுக்கின்றான் இன்னொரு அதிசயம் சொன்னார்கள் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வேதனையும் கூட அவனுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்துக்கு அது காரணமாக இருக்கும் சொர்க்கத்தின் அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருக்கும் ஹத்த ஷவுக்கத்து தசூக்குஹா அவனுக்கு உடலிலுக்குள்ள குத்தக்கூடிய சின்ன முள்ளாக இருந்தாலும் சரி பெருமானா சிலர் சொன்னார்கள் ஒரு மூமினுக்கு உடலில் சின்ன முள்ளு குத்தினா கூட அந்த முள் வேதனை இவன் அல்ல என்று சொல்லி சகித்துக் கொள்வானேனால் இந்த வேதனைக்கும் இந்த வேதனை தாங்கி கொண்டதற்கும் அல்லாஹ் சொர்க்கத்தின் அந்தஸ்தை உயர்த்துகிறான் பாவத்தை அடிக்கின்றான் பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி உடல் அங்கீகீனமானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலையை அப்படி கருத வேண்டும் என்றால் அப்படி உடல் ஊனமுற்றவர்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கண் தெரியாத ஒருவர் வருகிறார் என்றால் அந்த கண் தெரியாதவர் மீது நான் இறக்கப்பட்டு பத்து பிசா அஞ்சு பிசா கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல ஒரு நாலனா எட்டனா கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல நம்ம அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை நம்மால் செய்ய முடியும் என்றால் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருந்து அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் நம்மால் முடிந்த மனிதாபிமானத்துடன் உதவி செய்து கொடுக்க வேண்டும் இதெல்லாம் உடல் உலகினத்திலே உல உடல் அங்ககினமாக உடல் ஊனமாக பாதிக்கப்பட்டவர்களிடம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை ஆனால் அல்லா ரபுல் ஆலமீன் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது உடலிலேயே பிறப்பிலேயே சில குறைபாடுகள் ஏற்படுத்தலாம் அல்லது பிறந்த பிறகு வளர்ந்த பிறகு ஏதாவது சோதனையினாலோ அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட்னாலோ விபத்தினாலோ பலகீனம் ஏற்படுத்தலாம் ஆனால் அல்லாஹ் சுபானத்தலா தன் திருமறையில் சொல்லும்போது பாருங்கள் இப்படி யாருடைய உடலில் அங்கீகரம் ஏற்பட்டதோ யாருடைய உடத்திலே பலகீனம் ஏற்பட்டதோ அல்ல இது போன்ற ஊனம் ஏற்பட்டதோ இவையெல்லாம் அல்லாவிடத்திலே ஒரு ஊனமே கிடையாது இது ஒரு அங்கஹீனமே கிடையாது இதனால் அவருடைய மறுமை வாழ்க்கையிலோ உலக வாழ்க்கையிலோ அல்லாஹ் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை மாறாக அல்லாவிடத்திலே ஊனமுற்றவர்கள் யார் தெரியுமா அல்லாவிடத்திலே ஊனமுற்றவர்கள் யார் தெரியுமா யாரை தெரியுமா அல்லாஹ் ஊனமுற்றவர்களாக பார்க்கின்றான் ரபுல் ஆலமத்தினுடைய திருமறை விவரிக்கின்றான் லஹும் குலூபுல்லா எஃப்கஹூன பிஹா அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் சிந்திக்கும் திறன் இருக்கும் ஆனால் சிந்தனையற்ற மடையர்களாக அல்ல சிந்தனையற்ற பைத்தியக்காரர்களாக இருப்பார்கள் ஒருவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய மனநலத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அவரால் புரிந்து கொள்ள முடியாது விளங்கிக் கொள்ள முடியாது தன்னை சுற்றி அக்கம் பக்கத்தில் எனக்கு தெரியாது பாவம் ஒரு பைத்தியம் பிடித்தவராக இருப்பார் ஆனால் இவருக்கு நன்றாக சிந்தனை திறன் இருக்கும் நன்றாக அறிவு இருக்கும் அக்கத்தில் என்ன நடக்குது பக்கத்தில் நடக்குது எல்லாம் தெரியும் இருந்தாலும் அந்த அல்லாஹ் கொடுத்த சிந்தனை திறனை விளங்கி புரிந்து தவறுகளை விட்டு தவிர்த்து கொள்ள மாட்டார் பாவங்களை விடமாட்டார் நன்மைகளை செய்ய மாட்டார் லஹம் குலூபுல்லா எஃப்கஹூன பிஹா இவருக்கு நல்ல சிந்தனை திறன் இருந்தோம் அறிவாற்றல் இருந்தோம் கல்பு இருந்தும் உள்ளம் இருந்தோம் அந்த உள்ளத்தினால் சிந்தனையினால் பயனடைய மாட்டார் உலகம் ஆயுனுல்லா யுபுசிருன பிஹா கண்கள் இருக்கும் ஆனால் அந்த கண் இல்ல ரபுல் ஆலமீன் கண் இல்லாத ஒருத்தரை இவர் ஊனமுற்றோர் என்று சொல்லவில்லை மாறாக கண் இருந்தும் அந்த கண் பார்வையினால் பார்த்து யார் பயனடையவில்லையோ அவன்தான் உண்மையான ஊனமுற்றோர் என்று ரபுல் ஆலமீன் வச்சிருக்கின்றான் கண் பார்வையினால் எப்படி பயனடைய வேண்டும் கண் பார்வை எல்லாரும் பயனடைகிறோம் பார்க்கிறோம் புரிகிறோம் பார்த்து நடக்கின்றோம் பயனடைகின்றோம் இந்த பையன் அல்ல இவர் கண் லகும் ஆயுனல்லா யுபசீருனபிகா அவருக்கு கண்கள் இருக்கும் அந்த கண்கள் மூலமாக எதை பார்த்து படிப்பினை பெற வேண்டுமோ அந்த படிப்பினை பெற மாட்டார் அவருக்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான மக்கள் மரணித்துக் கொண்டிருப்பார்கள் அவர் கண்ணுக்கு எதிரேயே திரகாத்திரமான மனிதர்கள் மறைத்து மறைத்துக் கொண்டிருப்பார்கள் அவருடைய கண்ணுக்கு எதிரேயே நல்ல பலகான மக் பலமான மக்கள் ஆரோக்கியமான மக்கள் மரணித்து ஆகரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் அந்த நிலை நாளைக்கு தனக்கும் வருமே என்று படிப்பினை பெற மாட்டார் பார்த்து கொண்டிருப்பார் படிப்பினை பெற மாட்டார் கண்ணெதிரே பார்ப்பார் ஆரோக்கியமான மனிதன் மரணிக்கின்றான் தன்னை விட வயது இளையமார் மரணித்திருக்கின்றான் அவன் வய உலக விட்டு சென்று விட்டான் நமக்கும் நாளை இதே நிலை ஏற்படும் நமக்கும் இதே போன்ற நிலைமை ஏற்படும் அவனை போட்டு நாமும் மறுமைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அந்த மறுமைக்காக என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும் படிப்பினை பெற மாட்டான் உலகம் ஆதானும் லா எஸ்மா பிஹா அவனுக்கு கண்கள் இருக்கும் ரபுலான சொல்கின்றான் கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டான் காதுகள் இருக்கும் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் என்றால் நல்லா கேட்பான் சினிமா பாட்டு கேட்பான் மற்ற மற்ற விஷயங்களை கேட்பான் ஆபாசமான அசிங்கமான அல்லாவால் ஹரம் ஹராமாக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கேட்பான் ஆக்கப்பட்ட விஷயங்களையும் கேட்பான் தனக்கு பயனுள்ள விஷயங்களையும் கேட்பான் பயனில்லாத விஷயங்களையும் கேட்பான் ஆனால் அவன் எதை கேட்கின்றான் அதை கேட்டு படிப்பினை பெற மாட்டான் உலக செய்திகள் எல்லாம் கேட்பான் உலகத்தில் நடப்பவைகள் எல்லாம் கேட்பான் காதுகளால் நன்கு விளங்கும் அவனுக்கு விளங்கும் ஆனால் என கேட்கிறானோ எதை விளங்குகிறானோ அதன் மூலமாக படிப்பினை பெற மாட்டான் நமக்கும் நாளை இதே போன்ற நிலைமை ஏற்படும் நாமும் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் அல்லாவுக்கு முன்னால் குற்றங்களுக்காக தவறுகளாக தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வு படிப்பினை சிந்தனை ஏற்படாது இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ் சொல்கின்றான் யாருக்கு உண்மையிலேயே காது கேட்கவில்லையோ அவர் ஊனமாட்ட ஊனமானவர் அல்ல யாருக்கு உண்மையிலே பார்க்கும் திறன் இல்லையோ அவர் ஊனமானவர் ஊனமுற்றவர் அல்ல அல்லது யாருக்கு சிந்திக்கும் திறன் இல்லையோ அவர் ஊனமுற்றவர் அல்ல மாறாக சிந்திக்கும் திறன் இருந்தும் சிந்தித்து படிப்பினை பெறாதவர் பார்க்கும் திறன் இருந்தும் பார்த்து படிப்பினை பெறாதவர் கேட்கும் ஆற்றல் இருந்தும் கேட்டு படிப்பினை பெறாதவர் உலாய்க கல் அண்ணாம் அவல் இவர்கள்தான் மிருகங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் இவர்கள் தான் மிருகங்கள் பல் இல்லை இல்லை ஹும் அவல் அதை விட கேடுகட்டவர்கள் அதை விட மோசமானவர்கள் அன்புக்குரியவர்களே ஊனம் என்பது உடலில் ஏற்படுவது ஊனம் அல்ல உடலில் ஏற்படுவது பெரிய விஷயம் அல்ல அந்த ஊன உடல் அங்க அங்கங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியாகவும் சலாமத்தாகவும் இருந்தும் அவற்றை எப்படி பயன்படுத்தி பயன் பெற வேண்டுமோ படிப்பினை பெற வேண்டுமோ அப்படி படிப்பினை பயன் பெறவில்லை என்றால் அவர்களை அல்லா ரபுல்லா அளவின் மிருகங்களோட கேடுகிட்டவன் என்று சொல்கின்றான் இது உடல் அங்ககீனமானவர்கள் உடல் பலகீனமானவர்கள் உடல் ஊனமுற்றவர்களை வைத்து நாம் பெற வேண்டிய படிப்பினை ஆனால் இன்று உலகளாவிய அளவிலே வருடத்திற்கு ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனாகவோ அல்லது ஒரு விழாவாகவோ அல்லது ஒரு செமினாரை வைத்து விழா கொண்டாடுவது போன்று இந்த உடல் ஊனமுற்றவர்கள் தினம் என்பதும் வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது அது நாளை கழிச்சே இன்னும் ஒரு நாள் போல உடல் ஊனமுற்றவர் தினம் இந்த உடல் ஊனமுற்றவர் தினத்தில் என்ன நடக்கும் உலகத்தில் ஒரு உடல் ஊனமுற்றலாம் கூட்டு வச்சு அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க எல்லாத்துக்கும் சீட்டு கொடுப்பாங்க ஒரு செமினார் நடத்துவாங்க முடிஞ்சு போச்சு இதனால் என்ன பயன் என்ன பயன் இது எப்படி என்றால் இந்த உடல் ஊனமுற்றவர்கள் தினத்திற்கு முந்தைய தினம் ஒரு தினம் இருக்குது நாளைக்கு நினைக்கிறேன் அது உலக எய்ட்ஸ் தினம் உலக எய்ட்ஸ் தினம் இந்த உலக எய்ட்ஸ் தினத்திலும் என்ன கொண்ட என்ன நடத்துவார்கள் என்றால் ஒரு செமினார் நடத்துவாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அமைச்சர் வருவார் எல்லா எய்ட்ஸ்லாம் வராமல் பார்த்துக்குங்க அது ஒரு மோசமான நோய் அது வராமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் மாத்திரைகளை பயன்படுத்துங்க மருந்துகளை பயன்படுத்துங்க உரைகளை பயன்படுத்துங்க இப்படித்தான் அட்வைஸ் செய்யப்படும் அருமைக்குரியவர்களே இது உலகம் அல்லாஹ் காட்டிய வழிகாட்டுதலை அல்லாவோட ரசூல் காட்டிய வழிகாட்டுதலை புறம் தள்ளிவிட்டு தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்வதற்காக சில வழிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டதன் விளைவு ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் நிரந்தரமான சரியான தீர்வை தரக்கூடிய அல்லாடு தீனல் இஸ்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது உடல் ஊனமுற்றவர்களை கண்டால் நீங்கள் அவர்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள் அவர்கள் உற்சாகப்படுத்துங்கள் அவர்களால் செய்ய முடிந்த வேலைகளை அவர்களை செய்ய வையுங்கள் அவர்களை பிச்சை கொடுத்தோ அவர்களை தர்மம் போட்டோ அவர்களை முடமாக்காதீர்கள் அவர்களை பிச்சைக்காரலாக ஆக்காதீர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு என்ன என்கரேஜ் ஏற்பட வேண்டும் நமக்கு உடலில் ஏற்பட்ட இந்த உடல் பலகீனம் என்பது உடல் ஊனம் என்பது இது ஒரு ஊனம் அல்ல அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு அல்லாஹ் தந்த வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல சகோதரர்களே இந்த எய்ட்ஸுக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லக்கூடிய தீர்வு என்ன கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பார்வையை தாழ்த்துங்கள் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் ஒன்றாக பழகாதீர்கள் அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் எந்தெந்த பெண்ணுக்கு யார் யாரெல்லாம் அந்நியமானவர்கள் யார் யாரெல்லாம் மகரமானவர்கள் ஒரு பெண் எந்த ஆணுடன் பேசலாம் பழகலாம் எந்த ஆணுடன் பேசக்கூடாது பழகக்கூடாது ஒரு பெண் ஒரு ஆண் எந்த பெண்ணுடன் பேசலாம் பழகலாம் ஒரு ஆண் எந்த பெண்ணுடன் பேசக்கூடாது பழகக்கூடாது என்றெல்லாம் ரப்புல் ஆலமின் சரிய சரிய சட்டங்களை மார்க்க சட்டங்களை விவரித்து கூறி இந்த முறைகளை முழுக்க முழுக்க பயன்படுத்தினால் நீங்கள் ஆட்கொல்லி நோயான உலக கொல்லி நோயான இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய எய்ட்ஸ் போன்ற மிகப்பெரிய முசீபத்திலிருந்து விலகி கொள்ளலாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க அதை விட்டுட்டு எய்ட்ஸ் வருதா நீங்கள் தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன பாதுகாப்பு நடவடிக்கை என்ன ஹராம நடவடிக்கை அந்த ஹராமை விட்டு விலங்குங்கள் ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அல்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மையான அல்லாஹ் அல்லா ரபுல் ஆலமீன் எய்ட்ஸிலிருந்து பாதுகாப்பு நடக்க சொல்லித் தருகிறான் எத்தகைய நடவடிக்கை முழுக்க முழுக்க ஹராமை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அந்நிய பெண்ணை பார்ப்பதே கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம் அந்நிய பெண்ணை நோக்கி நீங்கள் தவறான இடத்தில் நடப்பது காலால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று விபச்சாரத்தின் பக்கமே நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய போதனை எங்கே இந்த அற்பமான மனிதர்கள் மனம் போன போக்கிலே இவர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வைத்து இதை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய வழிமுறைகள் எங்கே அன்புக்குரியவர்களே அல்லா ரபுல்லா ஆலமினுடைய தீனல் இஸ்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நாம் ஏன் அடிக்கடி சொல்லிக்கொள்கின்றால் இப்படி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களிலும் அனைத்து துறைகளிலும் நமக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்லாட தீனல் இஸ்லாம் ஆனால் எனக்கு பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களே அல்லாவுடைய வழிகாட்டுதல்களை புரிஞ்சுக்கிறது இல்லை அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல புரிஞ்சுக்கிறது இல்லை மாறாக மாற்றாருடைய யூத நசாராக்களுடைய அந்த கலாச்சாரத்தை பார்த்து இது எவ்வளவோ மேலாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய பதர்களும் மனித பதர்களும் முஸ்லீம்களாக இருக்கிறார் என்பதுதான் வேதனை அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வழிமுறைகளையும் வழிகாட்டுதலை விட்டுவிட்டு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான கலாச்சாரத்தை விட்டுவிட்டு மற்ற மற்ற கலாச்சாரங்களை பார்த்து ஓ இது நல்லா இருக்குது பரவாயில்லையே என்று நினைக்கக்கூடிய மனித பதர்களும் தங்களை முஸ்லீம்களாக நினைத்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனை அருமைக்குரியவர்களே இந்த நிலை மாற வேண்டுமென்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நியாமத் மிகப்பெரிய அருட்கொடை இந்த தீரல் இஸ்லாத்தில் காட்டப்பட்ட இப்படிப்பட்ட வழிமுறைகளை போன்று இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை போன்று இப்படிப்பட்ட கைட்லைன்ஸை போன்று இப்படிப்பட்ட நெறிமுறைகளை போன்று உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை நான் நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை பைத்தியகரத்தனமாக நம்பித்தான் ஆக வேண்டும் அல்லாட மார்க்கம் தான் உன்னத மார்க்கம் அல்லாட மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் என்று நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்வது மற்ற மதங்களுடைய வேலை அல்லாடு தீனல் இஸ்லாம் மட்டும்தான் நம்ப வேண்டும் என்று சொல்வதற்கு முள்ளாக புரிங்க வேண்டும் என்று சொல்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் முதலில் மனிதன் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாட தீனல் இஸ்லாத்தில் மட்டும்தான் தீர்வு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் பிறகு அமல் செய்வோம் பிறகு உலகத்தாருக்கு எடுத்துச் சொல்வோம் அன்புக்குரியவர்களே அல்லா ரபுல்லாலும் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அனைத்து அம்சங்களிலும் அல்லாஹ் காட்டுதல் வழிகாட்டுதல் மட்டும்தான் உண்மையான வழிகாட்டுதல் என்பதை புரிந்து விளங்கி பின்பற்றக்கூடிய பாக்கியை தந்தல்வானாக வாஹ்ரதாவான் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ